கசர தொழுகை எத்தனை நாட்கள் வரை தொழலாம் கசர துறையை ஜம்மு செய்யறதுன்றதுங்க ஒரு பிரயாணம் என்பது குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து நூறு கிலோமீட்டர் இருக்கும் நூறுல நூத்தி இருபது கிலோமீட்டர் குறைஞ்சது பிரயாணம் பண்ற தூரம் அப்படி பிரயாணம் பண்ற தூரம் நூறு கிலோமீட்டர் தாண்டி இருந்துச்சுன்னா நீங்க அந்த பிரயாணத்துல போகும் பொழுதும் பிரயாணத்துல வரும் பொழுதும் ஜம்மு ஜெலம் கசர் ஜெலம் ஜம்மு கசர் தெரியும் அதாவது நாலு ரக்கா ரெண்டு ரக்கா தொழில் கசரு ஜம்முங்கிறது லோகர் அசரோட சேர்த்து வருது மகளிர் இஷாவோட இதுதான் ஜம்மு கசரது இது வந்து நம்முடைய பிரயாணத்துல குறைஞ்சது நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாராளமா போகும்போதும் வரும்போதும் பிரயாணத்துல கசர் செய்யலாம் போய் இருக்கிற ஊர்ல எத்தனை மணிக்கு கசர் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் நாலு நாட்கள் தங்குறது நீயத்தோட போனா கசர் செய்யலாம் அதை விட அதிகமான நீயத்தில் தான் கசர் செய்யக்கூடாது நீங்க ட்ரெயின் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போறீங்க நாலாவது நாள் வந்துடுவாங்க அப்படி ரிட்டர்ன் டிக்கெட்டோட போனீங்கன்னா நாலு நாட்கள் கசர் செய்யலாம் அதை விட அதிகமாக முடியலாம் ரெண்டு மாசத்துக்கு முடிக்கலாம் வேலை முடியல வேலை